الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من الرسل وقال النبي صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபா தாபகங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்கும் கண்ணியத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு ஈமானை அறிவோம் என்று ஒரு பெரிய தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்றுக்குரியவர்களே ஒரு கதை ஒன்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு ஊரிலே ஒரு குளம் அந்த குளத்திலே தண்ணீர் வறண்டு கொண்டே வருகிறது ஊர்வாசிகளை யாரும் படிச்ச ஆள் இல்லை எல்லோரும் பாமரர்கள் ஒரு கூட்டம் போட்டாருக்குன்னா தண்ணீர் குறைகிறது என்ன காரணம் அதுல ஒருவர் சொன்னார் எல்லாரும் விட்டார்கள் நம்ம ஊர் பொம்பளை எல்லாம் வந்து தண்ணி எடுக்கிறதுனால தான் இந்த ஊர் தண்ணியில இந்த ஊர் குளத்துல தண்ணீர் குறைகிறது உடனே சட்டம் இயற்றப்பட்டதே இனிமேல் யாரும் பெண்கள் எல்லாம் வந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது அதற்கு பின்பும் தண்ணீர் குறைகிறது அடுத்த ஒரு கூட்டம் நடந்ததான் எதனால் குறையும் என்று பேசுகிற பொழுது அதிலே ரெண்டு பேர் சொன்னார்கள் ஆடு மாடுகள் வந்து குளிக்கிறது பறவைகள் வந்து குடித்து விட்டு செல்கிறது அதனால் கூட குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடனே மீண்டும் ஒரு சட்டம் ஒரு ஆளை வேலைக்கு போட்டு எந்த மிருகங்களும் குடிக்கக்கூடாது பறவைகள் வந்தால் கூட அடித்து விரட்ட வேண்டும் சட்டம் இயற்றப்படுகிறது சரியாக நடக்கிறது ஆனாலும் தண்ணீர் குறைகிறது மூன்றாம் கூட்டம் ஒன்று நடத்தப்படுகிறது தண்ணீர் குறைவதற்கு என்ன காரணம் அதுல ஒரு ஆள் சொன்னாரா உள்ள தாமரப்பூ இருக்கிறது அள்ளி மலர்கிறது இதெல்லாம் குடிக்கிறதுனால தண்ணி குறைஞ்சு போயிருவோம் என்று சொல்ல இதெல்லாம் தூர் வரப்படுகிறது எல்லாத்தையும் தூக்கிடுவோம் எல்லாம் தூக்கப்பட்டது மீண்டும் தண்ணீர் குறைகிறது மீண்டும் கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்தில் ஒருவர் சொன்னானா உள்ளே இருக்கிற மீன்கள் தவளைகள் இதெல்லாம் சாப்பிடும்ல அதனால தண்ணீர் குறைகிறது பெரிய வலையா போட்டு உள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் எடுக்கப்படுகிறது மீண்டும் தண்ணீர் குறைகிறது மீண்டும் கூட்டம் போடப்பட்டு என்ன காரணம் என்று யோசித்தார்களா அந்த வழியே போன ஒரு அறிவாளி சொன்னால் சூரியனால் தண்ணீர் குறைகிறது சூரியனால் இவர்கள் தான் முட்டாள்களாச்சே சூரியனால் தண்ணீர் குறைகிறதா ஒன்றுமே புரியவில்லையே என்று சொல்லுகிற பொழுது பெரிய ஆளுங்க சுரன்றது எப்பயுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனாராம் பெரிய ஆட்கள் சூரியன் குளத்தை கவனிச்சு சூரியன் எத்தனை மடங்கு பெருசு இந்தியா ஏழை நாடு என்று சொல்லுவார்கள் ஆனால் பல லட்சம் ஊழல்கள் நடக்கிறது தெரியாமல் சுரண்டப்படுகிறது பெரிய ஆளுக சுரன்றது தெரியாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் அது எங்கோ இருக்கிற சூரியன் தன் வேலையை காட்டி தண்ணீரை எடுப்பதை போன்று நம்முடைய ஈமானும் சமீப காலமாக வறண்டு கொண்டே வருகிறது குளத்திலே தண்ணீர் நீங்கியதை போன்று ஈமான் வறண்டு கொண்டு வருகிறது நாம் கூட்டம் போத்து எதனால் வறண்டு வருகிறது எதனால் வறண்டு வருகிறது எதனால் வறண்டு வருகிறது என்று காலம் காலமாக கூட்டம் போடுகிறோம் ஆனால் எதனால் வறண்டு வருகிறது பெரிய சூரியன் நமக்குள்ளே இருக்கிறது இந்த இபிலிஸ் ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி பெயர் தாங்கிகளான மீன்களாக நாம் ஆடுகிற சூழல் மிஸ்ருல் ஹாஃபி நாகி தான அலைவிடத்தில் போய் ஒருவர் கேட்கிறார் மிஸ்ருல் ஹாஃபி அவர்களே அல்லாஹுவை பற்றி நான் அறிய வேண்டும் உடனே மிஸ்ருல் ஹாஃபி கேட்டாங்க உன் பேர் என்னன்னா வந்தவர் அவர் பெயரை சொல்லுகிறார் விசுருல் ஹாபி கேட்கிறார்கள் நீ யார் நீ யார் மண் அந்த நீ யார் என்று கேட்டார்கள் போனவரே உதாரணத்திற்கு கிதாபுகள் எழுதும்போது போது ரஜம்னு சொல்லுவாங்க நாம ஒரு பெயரை வைத்துக் கொள்ளலாம் அப்துல் ரஜாக்னு சொல்றாரு அதே பேர் என்று நினைக்காதீர்கள் ஏதோ ஒரு பெயர் அப்துல் ரஜாக் என்று சொல்ல உடனே விசுருள் ஹாபி கேட்டார்களாம் நான் நீ யார் என்று கேட்டால் உன் பெயரை சொல்லுகிறார் அப்துல் ரஜாக் என்பது உன்னுடைய பெயர் நீ யார் ஆனா முஸ்லிம் நான் முஸ்லிம் என்றார் உடனே விசுருள் ஹாபி கேட்டார்கள் அது உன் மார்க்கத்தின் பெயர் நீ யார் நான் ஒரு ஆண் இது உன் பிறப்பின் பெயர் நீ யார் நான் இந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் இது உன் தொழிலின் பெயர் நீ யார் கடைசியில் விசுல்ஹாபி இடத்துல தெரியவில்லை என்று சொல்லுகிற பொழுது விசுல்ஹாபி சொன்னார்கள் யார் தன்னை அறிகிறாரோ அவர்தான் தன்னுடைய அப்பை அறிய முடியும் தன்னை அறியாதவர் தன் ரப்பை அறியவே முடியாது அதனால் தன்னை அறிந்தவர்கள் தன்னுடைய ரப்பை அறிவதற்கு ஈமான் என்றாலே ஏழு வத்துக்களை கொண்டு ஈமான் கொள்வது அல்லாஹுவை நம்புவது வேதங்களை நம்புவது மலக்குமார்களை நம்புவது தூதுவர்களை நம்புவது வறுமை நாளை நம்புவது மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படுவதை நம்புவது கியாமத்தை இப்படி தொடர்ந்து ஏழு விஷயங்கள் இதுல தன்னை அறிந்தவர்கள் தான் அல்லாஹுவை அறிய முடியும் தன்னை அறிந்தவர்கள் அல்லாஹுவை அறிவதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் ரெண்டு தான் ஒன்று அல்லாஹுவை அறிவதற்கான வழி இன்னொன்று ரசூல்மார்களினுடைய பணி அல்லாஹுவை அறிவதற்கு அவர்கள் சொன்ன வழி என்ன என்றால் அல்லாஹுவை யார் அதிகம் நேசம் கொள்கிறார்களோ காதல் கொள்கிறார்களோ காரணம் கண் இருக்கிறதே கண்ணு பார்க்கிற வேலையை செய்யும் காது கேட்கிற வேலையை செய்யும் நாவு ருசிக்கிற வேலையை செய்யும் இதை போன்று உள்ளம் இருக்கிறதே அதற்குரிய வேலைதான் முகப்பத் பிரியம் உள்ளத்தின் வேலை பிரியம் இந்த உள்ளம் எதையெல்லாம் பிரியப்படுகிறது எதெல்லாம் அழகாக இருக்கிறதோ அதை பிரியப்படுகிறது யாரெல்லாம் அறிவாளிகள் இருக்கிறார்களோ அவர்களை பிரியப்படுகிறது யாரெல்லாம் உபகாரிகள் இருக்கிறார்களோ அவர்களை பிரியப்படுகிறது சொந்த பந்தங்களை பிரியப்படுகிறது இப்படி பிரியம் நான்கு வகையில் இருக்கிறது இந்த நான்குமே அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது அதனால் உள்ளத்துக்குள்ளே அல்லாஹ் வர வேண்டும் வந்துவிட்டால் அல்லாஹுவை அறிந்து விடலாம் அல்லாஹுவின் மீது பிரியம் யாருக்கு இருக்கிறதோ இவர்கள் இறைவனை அறிந்தார்கள் அந்த பிரிய நமக்கு வந்திருக்கிறதா அழகு இன்னல்லாக ஜமீல் அல்லாஹ் அழகானவன் பேரொழி யுகிப்புல் ஜமால் அழகைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான் அல்லாஹ் ரொம்ப அழகான மசல நூறிகி கமிஸ்தாக்கின் ஃபீஹா மிஸ்பா குரான்ல போது அழகாக சொல்லுவார் மாடத்தில் உள்ள விளக்கின் பிரகாசத்தை போன்றவன் அல்ல ரொம்ப அழகான அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி பௌக்க துள்ளி தீ அல்லாவுக்கு மேல ஒரு அறிவாளி யாராவது இருக்க முடியுமா மூசா அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் சொன்னான் அவர்கள் கடல் பயணம் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு சிட்டுக்குருவி கடலில் இருந்து கொத்து எடுத்துக்கொண்டு செல்கிறது சிட்டுக்குருவி எவ்வளவு தண்ணி குடிக்கும் கடல் தண்ணீரில் சிட்டுக்குருவியினுடைய வாய் எவ்வளவு பெரியது அதில் இருக்கக்கூடிய நீர் எவ்வளவு சிறிது அல்லாஹ் சொன்னா மூசா என்னுடைய கல்வி ஞானம் என்பது இந்த கடலை போன்றது உனக்கு நான் கொடுத்திருக்கிற கல்வி நபியை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ் கழிவுல்லா அல்லாஹோடு நேரடியாக பேசியவரை பார்த்து அல்லா சொல்கிறான் உனக்கு நான் கொடுத்திருக்கிற கல்வி இந்த சிட்டுக்குருவியினுடைய வாயில் இருக்கிற நீரை போன்றது என்றால் நம்முடைய கல்வி அம்மா யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அறிவாளி அதனால் நேசிக்க வேண்டும் அவன் ஒரு உபகாரி அக்சின் கமா அக்சன் அல்லாஹ் இடை சொல்லும் பொழுதே அழகாக சொல்லுவான் நான் உபகாரம் செய்வதை போன்று நீ உபகாரம் செய் அல்லாஹ் எவ்வளவு பெரிய உபகாரி ஒரு நாள் கூட சஜிதாவோட தலையை வைக்காத ஆளுக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டேதானே இருக்கிறான் அவன் பிரியத்தை காட்டிக்கொண்டேதானே இருக்கிறான் எவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு பெரிய உபகாரி அதனால் அல்லாஹுவை பிரியப்பட வேண்டும் அல்லாஹ் எவ்வளவு சொந்தம் குரானிதை அல்லாஹ் சொல்லுவான் அக்கரவு இறைவனின் அவளின் வருகிறேன் பிடரி நரம்பு நமக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதை விட அல்லாஹ் நெருக்கமானவள் நம்முடைய தாய் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் தந்தை மகன் எல்லோரும் உறவுகள் தூரமாக இருக்கிறது நம் நரம்பு எவ்வளவு சமீபமாக இருக்கிறதோ அதை விட அல்லாஹ் இதனால் அல்லாஹுவை நேசிக்கிறோம் அல்லாஹுவை இந்த நான்கு நேசத்திற்குரிய காரணமும் இருக்கிற காரணத்தினால் நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்தால் அல்லாஹுவை பிரியப்பட்டால் அல்லாஹுவை அறிய முடியும் இதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை அல்லாஹுவை ஏன் பிரியப்பட வேண்டும் என்றால் நம்மை அல்லாஹ் பிரியப்படுகிறார் இத்தனை கோடி படைப்புகளை படைச்சிருக்கிறானே அல்லாஹ் ரப்பே உனக்கு பிடித்த படைப்பு யார் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்டார் அல்லாஹ் பழிச்சுன்னு சொல்லிடுமா மனித படைப்பு தான் எனக்கு பிடித்த படைப்பு இத்தனை கோடி படைப்புகள் ஆடுகள் மாடுகள் மீன்கள் கோழிகள் குதிரைகள் எல்லாம் இது படைப்புகள்ல உனக்கு பிடிச்சது ரப்பே யாருன்னு கேட்டா உடனே சொல்லுகிறானே அல்லா என்ன அழகாக சொல்லுகிறான் அல்லா அல்லாஹு வழியுள்ளதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்களுக்கு நான் வழி பொறுப்புதாரி கல்யாணத்துல பக்கத்துல வழி உட்கார்ந்து இருப்பாரா இல்லையா ரெண்டு சாட்சியை உட்கார வச்சு ஒரு வழியை உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பார் அஜர்த்து இன்றைக்கு அந்த வழின்னா என்னன்னே தெரியாது வழி என்றால் பொறுப்பு பொறுப்புதாரி ஒரு கல்யாணத்தில் அப்படித்தான் பேசுமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு இங்க வழி உட்கார்ந்து இருக்கிறாரு அதே போல மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறாரு இமாம் சாப் சொல்லிக் கொடுக்கிறாரு இத்தனை ரூபாய் ரொக்கம் மகருக்கு இன்னும் ரெண்டு பேரும் சாட்சியாக வைத்து நிக்கா முடித்து கொடுத்து விட்டு ஒப்புக்கொண்டினான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்புக்கொண்டேன் வழியும் சேர்ந்து நான் ஒப்புக்கொண்டேன் மாப்பிள்ளையும் ஒப்புக்கொண்டேன் இப்ப நிலைமை என்ன ஆகிறது வழி என்றால் என்ன அவர்களின் பொறுப்பு என்ன என்று கூட தெரியாத சமூகம் இந்த சமூகம் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹு வழிக்குள்ளதே நாமம் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹு பொறுப்பாளி அல்ல நம்ம எவ்வளவு பெரிய கருணை கட்டுகிறார் அதோடு அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே பேசுகிற பொழுது யுகிப்புகும் இந்த முக்மின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களை அல்லாஹு பிரியப்படுவார் அல்லாஹுவை அவர்கள் பிரியப்படுவார்கள் அல்லாஹுவை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தன்னுடைய அறிவு ஞானத்தை கொடுப்பான் அல்லாவை பற்றி உண்டான அறிவு ஞானத்தை யாருக்கு அல்லாஹ் வழங்குவான் என்றால் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் இன்னல்லாஹ் இஸ்தலாமினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் யஅன்ன லஹுமுல் எவ்வளவு பிரியம் பாத்தீங்களா நீங்கள் உங்களை கொடுத்து விடுங்கள் நான் உங்களுக்கு முன்பதிவு செய்து விடுகிறேன் சொர்க்கத்திலே இடம் என்கிறார்கள் எவ்வளவு பெரிய முகப்ப உலகத்திலே வாழுகிற பொழுதே எனக்காக வாழுங்கள் சொர்க்கத்திலே உங்களுக்கு முன்பதிவு நடக்கிறது இன்றைக்கு பேப்பரை நீங்க பார்க்கலாம் ஏர் ஆசியாவில மலேசியாவுக்கு முன்பதிவு மூன்று நாட்களில் முந்திக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில போயிடலாம் முன்பதிவுக்கு நம்மால போட்டி போடுறான் ஆனால் சொர்க்கத்திற்கு முன்பதிவு இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் எனக்காக வணங்குங்கள் என்னை பிரியப்படுங்கள் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை முன்பதிவு செய்து வைக்கிறேன் அல்லாஹ் எவ்வளவு நம்மின் மீது பிரியப்படுகிறார் அல்லாஹுவை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ஞானத்தை கொடுக்கிறார் இந்த அல்லாஹ் பிரியப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களை எப்படி காண்பது சாதாரணமாக முகத்தை பார்த்தாலே ஒருத்தர் இன்னொருத்தரை பிரியப்படுறது தெரிந்து கொள்ளலாம் பார்வையில் தெரியலாம் நாவினால் தெரியலாம் இடத்தினால் கூட தெரியலாம் சாதாரணமாக உதாரணங்களை பார்க்கலாம் அபா எதீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி இவர்களை பற்றி பேசுகிற பொழுது அபு முஸ்லிமுல் ஹவுலானி சொன்னார்களா அபு முஸ்லிமுல் ஹவுலானி யார் அபா எதீதுல் பிஸ்தாமியை பார்க்கிறாரோ அவர் ஈமான் கொண்டு உடனே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டாரா நம்மள மாதிரி ஆளு ரசூலுல்லாம அபூஜகில் பார்த்து ஈமான் கொள்ளல ரசூலுல்லாம அபூஜகில் பார்த்து ஈமான் கொள்ளல அபாயுல் இஸ்லாமிய பார்த்தா ஈமான் வந்துருமா முகத்தை பார்த்த ஒண்ணு கிடைச்சிருமா உடனே அபு முஸ்லிமுல் கவுலானி பதில் சொன்னார்கள் அபூஜகில் பெருமானார பார்க்கவே இல்லை என்ன சொல்கிறீர்கள் ரசூல் என்ற பார்வையில் பார்க்கவே இல்லை முன் அப்துல்லாவாகத்தான் பார்த்தார் அப்துல்லாவினுடைய மகன் முகம்மது என்றுதான் பார்த்தார் ரசூல் என்ற நிலையோடு பார்த்திருந்தார் ஈமான் கிடைக்கும் இதை போன்று அபாயதீதை நல்லவர் என்ற பார்வையோடு யார் பார்த்தாலும் அவர்களுக்கு ஈமானின் வாய்ப்புண்டு காரணம் அல்லாஹுவினுடைய முகப்பத் இருந்த காரணத்தினால் அவர்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசம் பார்த்தால் ஈமான் அல்லாமா சிவனி அஹமத்துல்லாஹித்தான் அலைக் அவர்கள் சொல்வார்கள் யாராவது உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னா முட்டையை ஜேப்லயே வச்சிருப்பாங்களாம் ஆளுக்கு ஒரு முட்டையை கொடுத்துட்டு போவாங்க வெறுமனே சாதாரணமாக நாம ஓதுற தஸ்மீக் மாதிரி சுபானல்லா ஓதிட்டு இருப்பாங்க அங்க டிவி ஓடிட்டு இருக்கோம் சுபானல்லா சுபானல்லா இந்த சுபானல்லாவினுடைய பாவத்தை கழிக்கிறதுக்கு எத்தனை அத்தோபிருல்லா சொல்லணும்னு தெரியாது அவ்வளவு நிலை சாதாரணமாக ஒருவர் சுபகானந்தா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் சாட்டையில் அடிப்பார்களா அல்லாமா அப்ப அவர்களுடைய அந்த வார்த்தையே நாளிலிருந்து வெளிகிற வார்த்தையே அல்லாஹுக்கு அடையாளமானது தாஜ்மஹால் அந்த இடமே சொல்லுகிறது மும்தாஜிக்காக வேண்டி கட்டியிருக்கிறாரு பிரியத்தின் அடையாளம் தாஜ்மஹால் எல்லோருக்கும் தெரியும் நாம் அல்லாஹுவை பிரியப்பட்டதற்கான அடையாளம் என்ன தாஜ்மஹாலை கட்டாட்டியும் கூட இறைவனுக்காக வேண்டி தொழுது அல்லது இறைவனுக்காக ஏதாவது நன்மையான காரியம் செய்து ஒரு இடத்தை பிடித்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்லாமிய வரலாறுகளிலே அல்லாஹுவின் மீது காதல் கொண்டவர்கள் நேசம் கொண்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அதிரடி அல்லாஹுத்தாலாவிடத்துல ஹுசைன் அலி அல்லாஹுத்தாலா போய் கேட்டார்களா அதி அதிரடி அல்லாவிடத்துல எவ்வளவு பெரிய கல்வி ஞானி ஹுசைன் அலி அல்லாஹுத்தாலா போய் கேட்கிறார்கள் அல்லா மேல உங்களுக்கு பாசம் இருக்குதான்னு கேட்டாங்க இருக்கிறது இதுல என்ன மகளே சந்தேகம் ரசூலின் மீது உங்களுக்கு பாசம் இருக்கிறதா முகப்பத்து இருக்கிறதா இருக்கிறது இதுல என்ன சந்தேகம் எங்க அம்மா பாத்திமாவின் மீது உங்களுக்கு பாசம் இருக்கிறதா இருக்கிறது இதுல என்ன சந்தேகம் எங்களின் மீது உங்களுக்கு பாசம் இருக்கிறதா இருக்கிறது இதுல என்ன சந்தேகம் அப்படியானால் பொய் பாசங்கள் பாசம் என்றால் முகப்பத் என்றால் ஒரே முகப்பத் அல்லாவாகத்தானே இருக்க வேண்டும் நீங்கள் ரசூலின் மீது வைக்கிறீர்கள் எங்களின் மீது வைக்கிறீர்கள் எங்கள் தாயின் மீது வைக்கிறீர்களே இது என்ன பாசம் பாசத்தை பிரிச்சுட்டீங்களே அடிதடி இல்லாவிட்டால் அறிவின் கருவிலம் அல்லவா எந்த கேள்விக்கும் அடிதடி அல்லாஹ்விடத்திலே இல்லை என்ற பதிலே இல்லை அடிதடி இல்லாவிட்டால சொன்னார்களாம் அல்லாஹுவினுடைய பாசம் என்பது மரம் மற்ற பாசங்கள் எல்லாம் கிளை மரம் என்றால் கிளை வேண்டும் தம்பி வெறும் மரமாக இருக்காது அல்லாஹ் சொன்னால் ரசூலை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னால் ரசூலின் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் பாத்திமாவை ஹசனை ஹுசைனை ரசூலின் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லாவின் மீது என் பாசம் இருந்தது அல்லாஹ் சொன்னதால் இவர்களின் மீது பாசம் மகன் கட்டி தழுவி தன்னுடைய தந்தைக்கு நெற்றியிலே உத்தமித்த வரலாறுகள் உண்டு அவர்கள் அல்லாஹுவின் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்க வேண்டும் என்பதை எண்ணிப்பார் எவ்வளவு நேசம் வச்சிருந்தா சொல்ல முடியும் ஒரு பெண்மணியினுடைய வரலாறு அதீத நூற்களிலே இடம்பெறும் அந்த அம்மா அல்லாவின் மீது கொண்டிருந்த காதல் மனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ரூகுல் பயானிலே இந்த வரலாறை சித்தரிப்பார்கள் அந்த அம்மா சொல்லுவாங்க அல்லாஹுவிடத்திலே துவா செய்கிறார்கள் யாழ்லா என் வீட்டுக்கு விருந்தாளியா வரணும் அந்த அம்மா கேட்கிறேன் அல்ல என்னைக்கு வர போறான் நீ என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்தா உனக்கு நான் ஆட்டை அறுப்பேன் ஆத்தருக்கு அற்புதமா சமையல் செய்து வைப்பேன் நான் உனக்கு தண்ணீரிலேயே தூரமாக சென்று ஊற்று நீர் கொண்டு வந்து சுவையாக ரப்பே உனக்கு கொடுப்பேன் உனக்கு ஆடைகளை என் கையால் தானே தைத்து உனக்கு அழகு சேர்ப்பேன் ரப்பே நான் என் வீட்டுக்கு மட்டும் நீ வந்தால் உன்னை எப்படி கவனிப்பேன் தெரியுமா உன்னை படுக்க வைத்து உறங்க வைத்து உனக்கு கால முத்துவேன் உனக்கு கைகளை அமுத்துவேன் உனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனை அனைத்தையும் நான் செய்வேன் ரப்பே என்று அந்த அம்மா பேசிட்டு இருக்கு பக்கத்துல மூசா அலைசெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அம்மா என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா அல்ல அவங்க வீட்டுக்கு விருந்தாளியா வருவாங்க விருந்தாளியா வந்து நீ கையை அமுக்குவ கால் அமுக்குவ சாப்பாடு கொடுப்பியா இது நடக்கிற காரியமா இதெல்லாம் இணை வைப்பதற்கு சமமம்மா என்று சொல்லுகிற பொழுது உடனே வகி வந்து விட்டது எனக்கும் அந்த பெண்மணிக்கும் இருக்கிற பாசத்தை நீ பிரிக்க பார்க்கிறாயா நீ பிரிக்க பார்க்கிறாயா முசா என் மீது எவ்வளவு காதல் இருந்தால் அந்த பெண்மணி சொல்லுகிருக்க வேண்டும் இதுதான் இறை காதல் இவர்களுக்கு அல்லாஹ் காட்சி தருகிறார் அல்லாவை புரிகிற அமைப்பை வழங்குகிறார் சொல்லி புரியறதல்ல விஞ்ஞானங்கள் எல்லாம் இருக்கிறதே மொழிகளுக்குள் கட்டுப்பட்டது லாங்குவேஜ்களுக்குள் கட்டுப்பட்டது ஒருத்தன் பல்ப கண்டுபிடிக்கிறான்னு சொன்னாக்கா கண்டுபிடித்தத சொன்னா செஞ்சு காட்டினா ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹ் இருக்கிறானே லாங்குவேஜை விட்டு மொழிகளை விட்டு அப்பாற்பட்டவன் சொல்ல முடியுமா அவனுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அவன் அலி நாம் மீன் என்ற மூன்று எழுத்துக்கு உலகம் விளக்கம் சொல்ல முடியாமல் தவிக்கிறதே தத்தளிக்கிறதே பிறகு அல்லாஹிற்கு எங்கே விளக்கம் சொல்ல முடியும் இந்த விளக்கத்தை அல்லாஹ் உள்ளத்தில் போட வேண்டும் போட்டால் தான் விளங்கும் யாருக்கு போடுவான் யாருக்கு முகப்பத்திருக்கிறதோ அவர்களுக்கு தாபகங்களிலே ரெண்டு முகம்மது இருந்தார்கள் தாபகங்களிலே இரண்டு முகம்மது இருந்தார்கள் இந்த இரண்டு முகம்மதும் கடல் பயணம் மேற்கொள்கிறார்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக அங்கே ஒரு நசராணி அரசனால் பிடிக்கப்படுகிறார் அரசர் கைது செய்து விசாரிக்கிறார் நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு நசராணிதத்திற்கு வந்துவிட வேண்டும் அப்படி வந்தால் உங்களுக்கு பெண் தருகிறோம் இவங்க ஏத்துக்குவாங்களா இறை காதலில முட்டி போனவர்கள் பொன் தருகிறோம் முடியாது நிலங்களை தருகிறோம் சொத்து சுகங்களை தருகிறோம் எதுவும் முடியாது நம்மள மாதிரி ஆளா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ரெண்டு மிரட்டு மிரட்டினா கொடுக்கணுங்கிறது இல்ல மிரட்டினாலே ஆள் மாறிடுவான் ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண்ணுக்காக அற்ப ஆசைக்காக நம் சமூகத்தில் ஈமானை விடக்கூடிய நிறைய ஆண்களும் உண்டு நிறைய பெண்களும் உண்டு ஆனால் அந்த இரண்டு தாவகங்கள் எதற்கும் மசியவில்லை கடைசியில எண்ணெயிலே ஓட சொல்லி உத்தரவு கொடுக்கப்படுகிறது பெரிய சட்டி ஒன்று தயார் செய்யப்படுகிறது அதுல எண்ணெயிலே போடப்படுகிறது ஒரு சகாபியை ஒரு முகம்மத் எண்ணெயிலே போடப்படுகிறார்கள் அடுத்த முகம்மத் பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் உடனே அரசருக்கு சந்தோஷம் இவரை பார்த்து இவர் நசராணியத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்து இவரிடத்தில் கேட்கிறார்கள் இந்த நிலைதான் உனக்கும் வந்துவிடும் நீ அழுவதை பார்த்தால் கண்டிப்பாக நீ எங்கள் மார்க்கத்திற்கு வந்து விடுவாய் போய் தருகிறதே எங்கள் மார்க்கத்துக்கு வந்துவிடு என்று சொல்லுகிற பொழுது அந்த முகம்மது இரண்டாவது முகம்மது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் என்ன நினைத்து அழுகிறேன் தெரியுமா ரப்பு எனக்கு ஒரே ஒரு உயிரை கொடுத்து விட்டான் ஒரே ஒரு உயிரை கொடுத்து விட்டான் ஆனால் எனக்கு லட்சோப லட்சம் முடிகளை கொடுத்திருக்கிறார் இது போன்று லட்சோப லட்சம் முடிகளின் அளவுக்கு உயிர் இருந்தால் என் சகோதரரை போன்றே நானும் இறக்க விரும்புகிறேன் என்றார் என் அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கிற காதலில் ஒரு புள்ளி அளவு கூட மாற்றம் கிடையாது நான் ஆயிரம் ஆயிரம் லட்சோ லட்சம் முறை நான் இறந்து அயாத்தாகி இறந்து அயாத்தாகி நான் விரும்புகிறேன் ஆனாலும் என் இறைவனின் காதல் என்னை விட்டு மாறார் இது காதல் இவர்களுக்கு அல்ல காட்சி தருவான் அபு ஜர்ஹா ஒரு லட்சம் ஹதீசுகளை மனநம் செய்தவர்கள் அபூசர்ஹா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் அபூசர் ஆவினுடைய நினைவாற்றல் எப்படி என்றால் குல்குவல்லா சூரா எல்லாத்துக்கும் எப்படி மனப்பாடமோ யாரையாவது விக்க வச்சு குல்குவல்லா சூரா ஓதுங்கன்னு சொன்னா தப்பா ஓதுவாரா கண்ணை மூடிட்டு சொன்னாலும் எவ்வளவு வேகமாக ஓதுவார்களோ ஒரு லட்சம் அதீசுகளை அவ்வளவு தெளிவாக சொல்லுவார்கள் அபூசர் ஆ இந்த அபூதர் ஆவுக்கு அல்லாஹுவின் மீது இருந்த காதல் என்ன தெரியுமா ஒரே ஒரு ஹதீஸ் அவங்க பாடமே நடத்த மாட்டாங்க ஒரே ஒரு ஹதீஸை பாடம் நடத்தவில்லை எந்த ஹதீஸ் லா இலாக இல்லல்லா மண் கால லா இலாக மண்கான ஆசிரு கலாமிகி லா இலாக இல்லல்லா பக்கத்து தகலல் சென்னா என்ற ஹதீஸ் அவங்க நடத்தவே இல்லை மாணவர்கள் கேட்கிறார்கள் எல்லா ஹதீசையும் நடத்துறீங்க உஸ்தாது அபு இந்த ஒரு ஹதீஸை நடத்தலாமே என்கிற பொழுது எல்லோருடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த ஹதீசை நடத்துகிறார்கள் அபு சர்ஹா அலி அல்லாஹ் அன்பன் அவர்கள் அந்த ஹதீசை நடத்துகிறார்கள் மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ ஃபகத் தகலல் ஜன்னா என்று சாய்ந்து விட்டார் அதே நேரத்தில் மரணம் அல்லாஹுவின் மீது அவர்கள் எவ்வளவு காதல் வைத்திருக்க வேண்டும் யார் லா இலாவை இல்லல்லா என்று சொல்லி தன்னுடைய கடைசி வார்த்தையை ஆக்கிக் கொள்ளுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்ற வார்த்தையை சொன்னார்கள் அதுவே அவர்களுக்கு கடைசியாக இருந்தது என்று வரலாறு இப்ப நம்ம லாயிலா இல்லா சொல்றமே என்ன வீரியம் இருக்கிறது அல்லாஹுவின் மீது என்ன நேசம் இருக்கிறது யோசித்து சிறிய சித்தி ரஹமத்துல்லாஹி தாலாலை இவர்களுடைய வரலாற்றிலே ஒரு நிகழ்வை சித்தரிப்பார்கள் ஒருவர் வருகிறார் பார்ப்பதற்கு பங்கரையாக இருக்கிறார் பரதேசியை போன்றிருக்கிறார் வந்தவுடனே கேட்டானா இந்த மூத்தா இருக்கு எங்கேயாவது இடம் சொல்லுங்களேன் நம்மால இருந்தா பள்ளிவாசலுக்குள்ள சிறிய சித்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க மூத்தா இருக்கு ஏதாவது இடம் சொல்லுங்களேன் நம்மள்ட்ட வந்து கேட்டா என்ன நடக்கும் யோசித்து பார்க்கிறோம் நான் மூத்தாகணும் ஒரு இடத்த சொல்லுங்க என்று சொன்னா நம்மால் என்ன செய்வாங்க பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள் சிறிய சித்தி ரமத்துள்ளாக அலி அண்ணவர்கள் சொன்னார்களா அதோ அங்கே கிணறு இருக்கிறது ஒழு செய்து விட்டு வா இங்கே நீ அப்பாத்தாக்கி கொள்ளலாம் எல்லாம் ஆச்சரியம் என்ன சொல்கிறீர்கள் செல்வி என்று கேட்கிற பொழுது அவர் அல்லாஹுவின் மீது காதல் கொண்டு இறைவனை சந்திப்பதற்காக வேண்டியே வந்திருக்கிறார் அதனால் அவர் ஒளிச்செய்து விட்டு செய்வதற்காக இடத்தை கேட்கிறார் இந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து செய்யுங்கள் இங்கே செல்லுங்கள் தொழுங்கள் பாருங்கள் அவர் சஜிதாவிலே இறந்து விடுவார் என்று சிறிது சிக்கி சொல்லுகிறார்கள் ஒளிச்செய்கிறார் வருகிறார் தொழுகிறார் சஜிதாவிலே விழுந்தார் அதுவேயே இன்னால் இல்லாமல் அல்லாஹுவின் மீது காதல் கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அஜ்மீர் நாயகம் வஃத்தான அவர்களுடைய வரலாறுகள் இன்றைக்கு தமிழ் புத்தகத்தில் வந்துவிட்டது அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் வஃத்தாகும் போது நெற்றிகளை எழுதப்பட்டிருந்ததா அதா அபிபுல்லா மாத்த ஹுப்பில்லா இவர் அல்லாஹ் அதா அபிபுல்லா இவர் அல்லாஹுவினுடைய நண்பர் அல்லாவினுடைய பிரியத்திலேயே மௌத்தாகி போயிட்டார் அந்த பிரியமே இவரை கொண்டு போய் சேர்த்து விட்டது இந்த பிரியம் உருவாகவே நமக்கு உருவாகி இருக்கிறதா எண்ணிப்பார் இஸ்லாமிய வரலாறுகளிலே பெருமானார் செல்லல்லாஹு வழிவு செல்ல வேண்டவர்களுடைய தோழர்களிலே ஒரு சாதி இருந்தார் அல்லாஹுவின் மீது அவர் கொண்ட காதலுக்கு அளவே இல்லை விழாலின் இயங்கினார் எல்லாம் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு வழிவு செல்ல வேண்டவர்கள் சொன்னார்கள் இப்போ ஒரு பள்ளிவாசுக்குள்ள வருவாரு அவர் சொர்க்கவாசினாங்க உள்ள இருந்த அபு உரையார் அடி அல்லாஹத்தால நைசா வெளியே போயிட்டு உள்ள வர்றாங்க வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க அப்ப ரசூலுல்லா சொன்னாங்க உங்களை சொல்லடா அப்ப குறைதா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் உள்ள வருவார் அவர் சுருக்கவாசி உள்ளே வந்தார் பெருமானார் செல்லல்லா சொல்லி சொல்லும் இடத்துல நீண்ட நேரம் பேசினா பெருமானார் கேட்டார்கள் விழா உன் உள்ளத்திலே எனக்கு இடம் இருக்கிறதான்னு கேட்டாங்க உன் உள்ளத்திலே எனக்கு இடம் இருக்கிறதா என்று கேட்க அல்லா வல்லாகியா சூழ் அல்லா இறைவன் மீது ஆணையாக என் உள்ளத்திலே உங்களுக்கு இடமே இல்லை இறப்பே காரணம் அழுது கொண்டே சொன்னார் நவிய நாயகமே என் உள்ளம் முழுக்க நீங்கள் அல்லாதவை நிரப்பி வைத்திருக்கிறீர்கள் என் உள்ளம் முழுக்க ரப்பு இருக்கிறார் உங்களுக்கு இடமில்லை நம்ம உள்ளத்துல ஒரு பிரச்சனை ஒரு அஞ்சு பிரச்சனை ரப்பு இருக்கானா அனைத்தையும் நிரப்பி வைத்திருக்கிறோமே அல்லாவுக்கு இடம் இருக்கிறதா பிறகு அல்லாஹை எப்படி அறிய முடியும் அல்லாஹுவை அறிய வேண்டுமானால் அல்லாஹுவின் மீது பிரியம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக குரானிலே அல்லாஹ் சொல்லுவான் இதா துக்கிரம்மா வஜில குடுபு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டாலே உள்ளமெல்லாம் நடிக்க ஆரம்பித்து நான் இறைநேசர்களுக்கு அடையாளம் இதா துளிய தலைகி மாயாத்திகி அல்லாஹுவினுடைய வசனங்களை ஓதி காட்டப்பட்டால் சாதத்துக்கும் ஈமானா ஈமான் அதிகமாக கொண்டே இருக்கும் குரானை ஓதினால் குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓதினால் அல்லாஹுவை பற்றி சொன்னால் ஈமான் அதிகமாகிவிடும் ஆனால் ரப்பிக்கும் எந்த மக்களும் இவர்கள் ரப்பின் மீதே நம்பிக்கை வைத்திருப்பார்கள் ஆடுகள் மாடுகள் பறவைகள் எப்படி அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அதை போன்று நம்பி வாழ்வார்கள் இதுதான் அல்லாஹுவை அறிவதற்கான வழி அல்லாஹுவின் தூதுவர்கள் என்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானே இந்த ரசூல் மார்களை நம்ம எப்படி ஈமான் கொள்வது என்றால் ஒரு பத்து தரமாக புக்கஹாக்கள் பிரிக்கிறார் ரசூலின் தேவை என்ன முதல்ல ரசூலின் தேவை என்ன ரசூலை ஏன் அல்லாஹ் மனிதனாக அனுப்பினான் மலக்க அனுப்பியிருக்கலாம் சின்ன அனுப்பியிருக்கலாம்ல மூன்றாவதாக சொல்லுவார்கள் புக்கஹாக்கள் இஸ்திஃபா ஒரு ரசூல்மார்களை அல்லாஹ் எப்படி தேர்வு செய்கிறான் குவாலிபிகேஷன் என்ன இன்னைக்கு வாதியாரா சேர்றதா இருந்துச்சு சொன்னா பிஎட் படிச்சிருக்கணும் எம்பில் படிச்சிருக்கணும் லெக்சரராக சேருவதாக இருந்தால் இதை போன்று ரசூல் மார்களுக்கு குவாலிபிகேஷன் என்ன சிஃபாத்து ருசுல் ரசூல் மார்களுடைய தன்மைகள் என்ன வலாஇசு ருசுல் ரசூல் மார்களுடைய பணிகள் என்ன அஹ்லாத்து ருசுல் ரசூல் மார்களினுடைய குணங்கள் என்ன கசாயிசு ருசுல் ரசூல்மார்களுக்கு என்று சிறப்பு சட்டங்கள் என்ன தரஜாத்து ருசுல் ரசூல்மார்களுடைய அந்தஸ்துகள் என்ன பதாயிலு ருசுல் ரசூல்மார்களுடைய சிறப்புகள் என்ன அஜாஹிபாத் முஜிசாத்து ரசூல் ரசூல்மார்களுடைய அற்புதங்கள் என்ன என்று பத்து வகைகளாக ரசூல்மார்களை தெரிந்தாக வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஆனா இந்த வகையில நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா ரசூல்மார்கள் தான் யாருன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் இருக்கிறார்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர்கள் ரசூல்மார்கள் இருக்கிறார்கள் அதில் ஆறு பேர்கள் உள் அஸ்பு என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் தெரியும் அதுல எல்லாத்துக்கும் சிறந்தவங்க நமக்கு நபிகள் பெருமானார் சொல்லல்லா ஒளிவசலம் என்று மட்டும் நம்புகிறோமே ரசூலின் தேவை என்ன இல்லை ரசூலை ஏன் நல்லா வேண்டும் நிறைய காரணங்களை எழுதுவார்கள் ஒரு சில காரணங்களை உங்களுக்கு சொல்லுவேன் பொதுவாகவே மனுஷன் தயாரிக்கக்கூடிய ப்ராஜெக்டுகளுக்கு கூட மனிதனால் உருவாக்கப்படுகிற பொருள்களுக்கு கூட ரெண்டு கைடுகள் இருப்பாரு ஒன்று ஆள் வந்து விலைக்கு கொடுப்பான் ஒரு மோட்டர் தயாரிக்கிறாங்க அல்லது ஒரு கார் தயாரிக்கப்படுகிறது கார் தயாரிக்கப்பட்டால் ஒன்று தயாரித்த ஆள் வந்து விலைக்கு கொடுக்கணும் அல்லது கெய்ட் புக் இருக்கும் இந்த இரண்டை கொண்டும் தான் விளக்கப்படும் இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்தவன் அண்டு சராசரங்களை படைத்தவன் அவனும் இந்த ரெண்டு வழியைத்தான் தேர்வு செய்கிறான் ஒன்று வேதங்கள் இன்னொன்று ரசூல்மார்கள் உலகத்தை படைத்தவன் கெய்தாக இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் எப்படி இருந்தால் இந்த மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதற்கு கெய்டாக வேதங்களை கொடுத்திருக்கிறான் ரசூல்மார்களை கொடுத்திருக்கிறான் இன்னொரு விதத்திலே சொல்வதானால் அல்லாஹுவின் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ரொம்ப சின்ன அரசாங்கம் அல்லாஹுவின் அரசாங்கத்தில் எம்பிக்கள் ரசூல்மார்கள் எம்எல்ஏக்கள் வலிமார்கள் பாராளுமன்றத்திலே நடக்கிற விஷயங்களை வெளியிலே கொண்டு வருவது எம்பிக்கள் தானே அல்லாஹுவினுடைய ஆட்சியிலே அந்த பாராளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை அல்லாஹுவால் அறிவிக்கப்பட்டு சமூகத்திற்கு கொண்டு வருகிற எம்பிக்கள் தான் ரசூல்மார்கள் நபிமார்கள் அவர்கள் கொண்டு வந்து சமூகத்திற்கு இப்படி வணங்க வேண்டும் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இந்த வழியில் தான் அல்லாஹுவை நெருங்க முடியும் என்று வழிகாட்டியவர்கள் மனிதத்தன்மை இது மிருகத்திற்கும் மலக்குகளுக்கும் இடைப்பட்டவன் மனிதன் கூட்டாக வாழ வேண்டும் என்ற வழிகளை காட்டியவர்கள் தான் இதற்காக வேண்டித்தான் அல்லா ரசூல்மார்களை அனுப்பினார் கைடுகளாக எம்பிக்களாக அல்லா ஜலசான அனுப்பி வைத்திருக்கிறார் ரசூல்மார்கள் ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா இங்க இருக்கிற தான் சொரன்ற எம்பிக்கள் அங்கு இருக்கிற எம்பிக்கள் இருக்கிறார்களே ரசூல்மார்கள் இன்னி அசலுக்கும் அஜரா நான் கொடுக்கிற விஷயத்திற்கு காசு கேட்க மாட்டேன் சூட்கே சூட்கேசா எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்ல மாட்டேன் இருப்பதை கொடுப்பார்கள் அடுத்தவர்களிடத்திலிருந்து வாங்க மாட்டாங்க இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் பஷராக ஏன் இரண்டாவது மனிதனாக ஏன் அல்ல ரசூல்மார்களை அனுப்ப வேண்டும் இது எல்லா நபீட்டையும் கேட்டானுங்க எல்லா சமூகமும் கேட்டார்கள் நீங்க உண்மையிலேயே ரசூலா இருந்தா மனுஷனாயே வரணும் மலக்கா வரலாம்ல ஜின்ன வரலாம்ல அல்லது எங்கிட்டு இருந்தாவது சத்தம் வந்து நாங்க அதை நம்பலாம்ல என்றெல்லாம் கேட்டார்கள் இதற்கு புகாப்பில் எழுதுவார்கள் மனிதன் அல்லாம மனுஷனையே ஏத்துக்கிறல மனிதன் அல்லாமல் வேறு யாராவது டாக்கா மலக்குக அவங்கனால செய்ய முடியும் எங்கனால முடியுமா அவங்க ஜின்கள் அவங்களால செய்ய முடியும் ஆயிரம் வயசு கொடுக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க பறப்பாங்க எல்லாம் செய்வாங்க எங்களால செய்ய முடியுமா அழகா சொல்லிடுவான் தம்பி நூகலகி சலாத்தினுடைய வரலாறு இதற்கு சான்று நூகலகி சலா எங்க போய் அல்லா இருக்கிறான்னு சொன்னால் கல்லால் அடிப்பார்களா பல்லாட்டை கேட்டாங்க யாழ்லா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அடிவாங்கினாரு வாங்கினாரு யாழ்லா என் குரல் மட்டும் போகணும் நான் இருக்கக்கூடாது நான் தெரியக்கூடாது என் குரல் மட்டும் சமுதாயத்திற்கு செல்ல வேண்டும் அதை பார்த்தவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ஐம்பது வருஷம் இந்த வேலையை செஞ்சாங்க குரல் மட்டும் தெரியும் ஆள் தெரியாது எந்த பக்கம் சவுண்ட் வருதோ அங்க கல்ல விடுவான் யோசிச்சு பார்க்க எங்க சவுண்ட் வருதோ அங்க கல்லு போச்சு அவனுடைய சொல்லு போனது எல்லாம் போனது மனிதன் நான் குத்துவத்துக்கு வழிகாட்டுவதற்கு தகுதியாக மனிதனுக்கு ரசூலாக இருப்பவர்கள் மனிதனாக இருந்து கொண்டே இவர் நம்மை போன்றுதான் இருக்கிறார் ஆனால் முன்மாதிரியாக இருக்கிறாரே இவரை போன்று நாம் நடக்க வேண்டுமே ஆக மனிதனாக இருந்தால் தான் இது சாத்தியமாகும் அதனால் தான் அல்லாஹ் மனிதர்களையே ரசூலாக நபியாக வைத்திருக்கிறார் மூன்றாவது இஸ்திஃபாக ஒரு சொல் ரசூலுல்லாவுக்கு குவாலிபிகேஷன் நபிமார்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் என்றால் அல்லாஹுவினுடைய தேர்ந்தெடுப்பு மனித முயற்சியால் யாரும் நபியாக முடியாது நம்ம முயற்சி செஞ்சு வலியுள்ளாவாக மாறலாம் முயற்சி செய்து குத்துவாக கூட மாறலாம் ஆனால் மனித முயற்சியால் நபியாக முடியாது யாராவது ஆக முடியுமா அல்ல ஆழமுள்ள அருவாகிலேயே தேர்வு செய்கிறார் இங்கு உள்ள தேர்வு அல்ல இது ஆழமுள்ள அருவாகிலேயே தேர்வு செய்து அங்கேயும் பல பிரச்சனை ஆதம் அலை இஸ்லாம் தாவூத் அலை இஸ்லாத்தை பார்த்தார்களா பார்த்தோம்னா அவ்வளவு பிரகாசம் அவ்வளவு பிரகாசம் அல்லாட்ட கேட்கிறாங்க ஆரம்ப அலிஸ்லாம் இதெல்லாம் என் பிள்ளைங்க தானே ஆமா அல்லா சொல்றான் ஆமா ஆதம் இதெல்லாம் பிச்சலங்கள் இவர் இவ்வளவு பிரகாசமா இருக்கிறாரு இவருக்கு வயசு எத்தனைன்னு கேட்டாங்க இவருக்கு வயசு அறுபது வயசு தான் உடனே ஆதம் அலிஸ்லாம் தாராளமா அங்க இருந்துட்டு நான் என் வயசுல இருந்து ஒரு நாற்பது கொடுத்துறேன் எனக்கு ஆயிரம் வயசு இருக்குல்ல ஒரு நாற்பது கொடுத்துறேன் கொடுத்தாச்சு அங்க வேலை முடிச்சு இங்க வந்த உடனே தொள்ளாயிரத்தி அறுபது வயசுலயே இஸ்ராயல் வந்துட்டார் ஆதம் அலி இஸ்லாம் இடத்துல வந்து உங்க ரூக கைப்படு என்ன நாற்பது வருஷம் இருக்குது நாற்பது வருஷம் அங்க கொடுத்துட்டீங்களே நான் எங்க கொடுத்தேன் ஆதம் பணசிய துல்லியத்துகு ஆதம் மறந்தார் ஆதமின் பிச்சலங்களும் மறக்கிறார்கள் ஆதம் மறுத்தார் ஆதமின் பிச்சலங்களும் மறுக்கிறார்கள் இப்படி அல்ல அங்கே தேர்வு செய்து இவர் இப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து விட்டார் ஆனால் ஒரு வேலையை அல்லாத செய்தான் என்ன வேலை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒழுக்கத்தை அல்லாகவே கற்றுக் கொடுத்தான் ரசூல்மார்களுக்கு எந்த ஆசானும் கிடையாது அல்லா தேர்வு செய்த அந்த ரசூல்மார்களுக்கு உலகத்திலே ஆசிரியர்கள் கிடையாது ஆசிரியர்கள் இருந்து அந்த ரசூலை விட உயர்ந்து போய் விடுவார்கள் என்பதற்காக ஆசான்கள் எல்லாம் தேர்வு செய்யவில்லை பெருமானாரே சொல்வார்கள் அத்தபடி ரப்பி பாசர தாரிவி எனக்கு ரப்பு ரொம்ப அழகான ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு என்னென்ன ஒழுக்கத்தை அல்லாஹ் எனக்கு ஊட்டினான் என்பதையும் பெருமானார் சொல்கிறார்கள் எந்த விஷயத்திலும் சாவிருக்கும் பிள்ளம் எல்லா விஷயங்களிலேயும் சகாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் அம்ம அம்மல் எத்தீம பலா தப்புகள் எத்தீம்களை விரட்டக்கூடாத நாயகமே என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார் வருகிறார் பெருமானாரிடத்தில் ஒரு எத்தீம் வருகிறார் வந்து சொல்லுகிறார் நவிய நாயகமே பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் திராட்சை பழத்தை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க உஸ்மான் அலி எல்லாம் திராட்சை பழத்தை எடுத்து வாயில வைக்க போகும்போது அந்த எத்தீம் வருகிறார் கொடுத்து விடுகிறார்கள் உடனே உஸ்மான் அலி அல்லா உத்தலா மீண்டும் திராட்சை வாங்கி வந்து பெருமானாருக்கு கொடுக்கிறார்கள் மீண்டும் வந்து எத்தையும் கேட்கிறார் கொடுத்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு உஸ்மான் அலி அல்லா வாங்கி வந்து நாயகத்தை சாப்பிட வச்சே தீரணும் என்று மீண்டும் பேரித்தம்பளத்தை கொடுக்க பெருமானார் செலல்லா விளையா வாயில வைக்க போகும்போது அந்த எத்தையும் வர்றாரு எனக்கு பழம் வேணும்னு கேட்கிறாரு உடனே பெருமானார் செல்லல்லா அலிவசலம் அவ்வாயு நட்டம் சாய் நீ யாத்தகரா வியாபாரியா முதலிலே இரண்டு முறை கொடுத்து விட்டேன் மூன்றாவது முறையும் வந்திருக்கிறாயே நீ யாசகனா யாவாரியா இது அல்லாவுக்கு பிடிக்கவில்லை அம்மல் எத்தி மகளா தங்குகள் ஒருவர் எத்தனை முறை அவர் எத்தி எத்தனை முறை வந்து கட்டாலும் நீ கொடுத்திருக்க வேண்டும் நபிமார்களுக்கு ஒழுக்கத்தை கூட்டுகிறான் அல்லாஹ் என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக நீ கையாள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஏன் ஹராமாக்குகிறார் ஹலாலாக்கியதை ஹராமாக்குறதுக்கு உலகத்தில் நபிக்கும் அதிகாரம் கிடையாது யாருக்கும் அதிகாரம் கிடையாது அல்லாஹ் ஹராமாக்கியதை அலாலாக்க முடியாது அல்லாஹ் அலாலாக்கியதை ஹராமாக்க முடியாது இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஜனாஹக்களின் முக்மின்களிடத்திலே எப்பொழுதுமே நீங்கள் பணிவாகத்தான் நடக்க வேண்டும் நீங்கள் ரசூல் என்பதற்காக மமதையாக நெஞ்சை நிமிர்த்தி நடந்துவிடக் கூடாது என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் உதவியிலா சபீர் நம்பிக்கை இல்லத்தில் நீங்கள் சமூகத்திற்கு செல்லுகிற பொழுது ஹிக்குமத்தான முறையிலே உபதேசம் என்ற முறையில் தான் மக்களை அழைக்க வேண்டும் நீங்கள் வாதிட வேண்டி இருந்தால் கூட ஜாதிலுகும் வில்லத்தி வியாசன் அழகான முறையிலே நான் வாதம் புரிய வேண்டுமே தவிர இவர் அவரை திட்டுவது அவர் இவரை திட்டுவது என்ற நிலையிலே நீங்கள் வாதம் புரியக்கூடாது என்று அல்லாஹ் ஒழுக்கத்தை ஊட்டுகிறான் வாக்கிதில் குருவாகத்தா சொந்த பந்தங்களை நீங்கள் நேசித்து வாழ வேண்டும் பலா கொடுக்க பலா நீங்கள் உங்களுடைய கைகளை விரித்து விட வேண்டாம் அதாவது தள்ளி இருக்கிறது அதனால எடுத்து கொடுத்துடக்கூடாது இருக்கமா கையை கட்டி ஜேப்பையே காட்டாமையும் இருக்கக்கூடாது நடுநிலையாக செலவழிக்க வேண்டும் என்ற பாடத்தை அல்லா கொடுத்து காட்டுகிறான் ஆகவே அல்லா ஜில்ல சாணகுத்தாலா தானே இஸ்திபா தானே தேர்வு செய்கிறான் நபிமார்களின் குவாலிபிகேஷன் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படுகிறது நான்காவதாக சிபாத்து ருசுல் ரசூல்மார்களுக்கு என்ன தன்மை என்ற ஐந்து தன்மைகள் ரசூல்மார்களுக்கு இருக்க வேண்டும் சிது உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டார் பதிலும் அப்பாஸ் ரலியல்லாஹும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பாஸ் ரலியல்லாவும் அவர்களின் மனைவியும் மக்காவிலே பேசிக் பதில் போர்க்கிடம் நடக்கிறது அப்பாஸ் அலி எல்லாம் பதில் போர்க்கிடத்திற்கு செல்கிறார்கள் இன்னும் முஸ்லீம் ஆனா மனைவியிட்ட சொல்லிட்டு போறாங்க உம்மு மனைவியிடத்திலே சொல்லிவிட்டு சென்றார்கள் அம்மா இவ்வளவு பணம் வைத்திருக்கிறேன் நான் போருக்கு செல்கிறேன் அந்த பணத்தை இந்த இடத்திலே புதைத்து வைத்திருக்கிறேன் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும் ரகசியமா உள்ளைய பார்த்து சொல்லிட்டு போருக்கு சென்றார்கள் அப்பா சொல்லா போருக்கு சென்று அங்கே கைதியாக்கப்படுகிறார்கள் கைதிகளுக்கு நாயகம் சொன்ன சட்டம் என்னவென்றால் கல்வியை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் காசு கொடுக்க வேண்டும் அப்பாஸ் அலி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நாயகம் நீங்க காசு கொடுத்தா விடுதலை காசு கொடுத்தா விடுதலை அப்பாஸ் அலி எல்லாம் சொன்னாங்கன்னா என்கிட்ட எந்த காசு இருக்கு காசும் இல்லை ஒண்ணும் இல்லை பெருமானார் சொன்னார்கள் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஊருக்கு போய் கூட கொடுத்து விடலாம் ஊரிலையும் ஒரு காசும் இல்லை நம்மால காசுன்னு சொன்னா தான் இல்லைன்றுவாங்கள ஜேப்புல வச்சுக்கிட்டே இல்லையம்மா நம்மால அவர்கள் ஜேப்புல இல்ல ஊர்ல இருக்கு எந்த காசும் இல்லை பெருமானார் சொல்லுவார்கள் மதினாவிலே இருக்கிற நாயகம் மக்காவிலே அப்பா சரி எல்லாம் புதைத்த இடத்தை சரியாக சொன்னார்களாம் இந்த இடத்திலே புதைத்து வைத்து விட்டு உங்க மனைவிட்ட இந்த இருக்கிற இடம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியணும்னு சொல்லி அல்லாவ மறந்துட்டியாப்பா அல்லாவ மறந்துட்டியலே அந்த ரப்பு தான் எனக்கு அறிவித்து கொடுத்தான் சென்ற கால செய்தி வருங்கால செய்தி நிகழ்கால செய்தி எதிரும் பொய்மை இருக்காது இப்ப நபிமார்களினுடைய சிபாத்துல முதோ தன்மை பொய்மை இருக்காது இரண்டாவதாக அமானத் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார் அமானிதம் காப்பது ரசூல் செல்லல்லா செல்லத்தை போல அமானிதத்தை காப்பவர்கள் உலகத்தில் யாராவது இருந்திருக்கிறார்களா எல்லா நபிமார்களும் அமானிதத்தை காப்பவர்கள் மூன்றாவது மாபெரும் அறிவாளிகள் எந்த முட்டாளையும் அல்லா நபியாக ரசூலாக அனுப்ப மாட்டான் அந்த நாட்டிலேயே அந்த ஊரிலேயே அறிவுத்திறன் படைத்தவர்கள் மட்டும்தான் நபியாக இருக்க முடியும் வந்தானே உசைலமுத்துல் கத்தா ரசூல் செல்லா ஒளிவ செல்லும் இடத்திலே வருகிறான் செய்யலமா யாரே நானும் நபின்னு சொன்னவன் நாயகம் செல்லல்லா அலி செல்லத்தை பார்த்தே சொன்னானா நீங்க கிராமத்துக்கு நபியா இருந்துக்கங்க நான் சிட்டிக்கு நபியா இருந்துக்கிறேன் நபிய பார்ட்னர்ஷிப் போட்டுருவோம் நபியே பார்ட்னர்ஷிப் நுபுவத்தையே போல நினைத்த ஆளு முசைலமுத்துல் கத்தா அப்ப ரசூல் செல்லா ஒளிவ செல்லத்தினுடைய பத்தானத்தை எவ்வளவு அழகாக இருந்தது ஒரு கிணற்றை காட்டினார்கள் இந்த கிணற்றிலே நீ உன்னுடைய உமிழ்நீரை துப்பு அது பொங்கி வந்தால் அது பொங்கி வந்தால் மேலோங்கி எழுந்தால் நீ நபி என்று ஏற்றுக்கொள்கிறேன் அது பொங்கி வரவில்லை என்றால் நீ பொய்யன் சரி முதல்ல ஆனா நீங்க துப்புங்கண்ணா ரசூல் செல்லல்லாஹ் அலிவசலம் துப்பினார்கள் உமி நீரை உமிழ்ந்தார்கள் பொங்கியது அதற்கு பிறகு இவன் உமிழ்ந்தான் கீழே சென்ற இருந்த நீர் ஆக கீழே போனது என்று வரலாற்றை பார்ப்போம் அப்ப அவங்களுடைய பத்தான எங்கு சென்றாலும் வெற்றியை ஈட்டி வருவார்கள் நாலாவது நபிமார்களுக்கு இருக்கிற தன்மைகளில் நாலாவது தன்மை சலாமத்து மின்னல் அடையும் குறைகளில் இருந்து எந்த குறையும் நபிமார்களுக்கு இருக்காது குறைகளில் இருந்து சலாமத் பெற்றிருப்பார்கள் ஆண் அழகன் சுருக்கமாக சொன்னார் அவர்களுக்கு எந்த குறையுமே இருக்காது நபிமார்களுக்கு மூச்சா அழகி சலாத்தை படாத பாடு படுத்தினானுங்களே ஒழுக்கமா குளிக்கணும் அந்த காலத்துல வந்து குளிக்கிற முறை எப்படி இருந்தது என்றால் நிர்வாணமாக குளிக்கிற பண்பாடு மூசா அலை சலாத்தினுடைய காலத்துல பண்பாடு அது நம்ம கிராமங்கள்ல போய் இந்த கிராம காடுகரைகள் எல்லாம் பார்த்திருக்கலாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாத்ரூம் போவான் காட்டுல போய் வரிசையா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் ஆமா நல்லா இருக்கியா மச்சான் நல்லா இருக்கியா அப்படி வரிசையா பேசிக்கிட்டு இருப்பான் இது மூச்சாலயத்துல மனு இதிரவேலருடைய வாழ்க்கை பண்பாடு எல்லா நிர்மாணமா ஒன்னா சேர்ந்து குளிப்பானா மூசா அலி இஸ்லாம் மட்டும் அப்படி குளிக்கவில்லை பேர் கட்டிட்டான் மூசா அலி இஸ்லாத்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல தெரிகிறது என்று முடிவு கட்ட இந்த பிரச்சனையை அண்ணா நீக்குகிறான் சொல்லுகிறான் இவங்க குளிச்சுட்டு இருக்கும் போது இவங்க டிரெஸ் எல்லாம் கல்லு தூக்கி ஓடிட்டான் இவர்கள் ஆடை எல்லாம் தனியா குளிப்பாங்க ஆடைகளை எல்லாம் கல்லு தூக்கிட்டு ஓடிடுச்சு அந்த கல்ல துரத்திட்டு வந்தாங்களா இல்லையா இவர்களும் நிர்வாணமாகத்தான் குளிப்பார்கள் ஆனா யாருக்கு தெரியாம போய் குளிப்பாங்க கல்லு தூக்கிட்டு ஓட அந்த ஆடையை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்தாங்க எல்லாம் பார்த்துட்டாங்க பூஜாலை இதலாத்த சரி எல்லாரும் மரத்தா இருக்குது பரவாயில்ல என்று முசாலிசலாத்தின் சலாத்தின் மீது குறை கண்டவர்கள் அப்ப நிலையோ எந்த குறையும் நபிமார்களுக்கு இருக்கார் அஞ்சாவது பாதுகாப்பு பாதுகாப்பு என்பது அல்லாஹுமால் வழங்கப்படுகிற பாதுகாப்பு உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை யாருக்காவது அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குவானா யானை படைகள் பூனை படைகள் எல்லா படைகளையும் வைத்து பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆனால் நபிமார்களுக்கு பாதுகாப்பு அல்லாஹுவால் வழங்கப்படுகிறது பெருமானார் செல்லல்லா அலைவ செல்லத்தை கொள்வதற்காக இபிலிஸ் வந்தால் பாதுகாக்கப்பட்டார்கள் பெருமானாரை கொள்வதற்காக வேண்டி ஜின்கள் இப்ரீத் மினல் ஜின் வந்தது பெருமானார் பாதுகாக்கப்பட்டார்கள் பாம்பிலிருந்து விச ஜந்துகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் ஏன் பெருமானாரை கொள்வதற்காக அம்பும் கம்புமாக நூறு பேர்கள் வந்தார்களே அந்த நேரத்திலும் பெருமானார் பாதுகாக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் பாதுகாப்பு கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் சிபாத்தாக எடுத்துக்கொண்டான் இது நபிமார்களினுடைய சிபாத் தன்மைகள் அடுத்து நபிமார்களினுடைய வலாகி நபிமார்களுக்கு என்ன பணி என்றால் அத்தபிலீர் தபிலீர் இருக்கிற விஷயங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் சமூகத்திற்கு சேர்ப்பது இந்த பணியை செவ்வனே செய்தவர்கள் நபிமார்கள் பள்ளி அண்ணி வலு ஆயா என்னிடத்திலிருந்து ஒரு வசனத்தை கேட்டாலும் அதை நீங்கள் சமூகத்திற்கு அடுத்தவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று தமிழக செய்வார்கள் அடுத்ததாக அல் பஷாரத் பல்கின்றார் சுபச்செய்தியும் சொல்லுவார்கள் எச்சரிக்கையும் சொல்லுவார்கள் இது இவர்களுடைய பணி சுப செய்தி சொல்ல வேண்டும் நல்லதற்கு சுப செய்தி சொல்ல வேண்டும் கெட்டதற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் இது இரண்டாவது இவர்களின் பணி மூன்றாவதாக ததுபீரு சுகூனில் வீட்டு நிர்வாகம் அதே நேரத்தில் வெளி நிர்வாகம் தனி மனிதன் இப்படி வாழ வேண்டும் சமூகம் இப்படி வாழ வேண்டும் என்ற வழிகளை அமைத்துக் கொடுத்தவர்கள் இவர்கள் அடுத்ததாக அல்லாஹூ ரசூல் ரசூல்மார்களுக்கு குணங்கள் இருக்கிறது ஒரு டஜன் குணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்ல ஒன்று முக்மி நூன வாதில்லா அல்லாவினுடைய வாக்குறுதிகளை நம்பி வாழ்வார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான்னா அப்பீல் கிடையாது மறுபேச்சு கிடையாது சீரமினல்கள் மக்களிடத்திலிருந்து இரண்டாவதாக எதையுமே அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் மூன்றாவதாக காண அதாவத்துவம் சைத்தான் அவர்களுக்கு ஒரே எதிரி சைத்தான் மட்டும்தான் வேறு யாருமே அவர்களுக்கு எதிரிகள் கிடையாது நான்காவதாக முஸ்பிகின் அலர்கள் மக்களின் மீது அதிக பாசமும் நேசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஐந்தாவதாக முக்குமிலீன அலா அம்ரி நப்சிகி தன்னை பார்ப்பார்கள் பிறரை பார்க்க மாட்டார்கள் யாராவது தவறு செஞ்சா கூட நம்மனாலதான் இந்த தவறுக்கு நாம தான் காரணம் ஆயிட்டோமோ என்று தன்னை பார்ப்பார்கள் பிறரை பார்க்க மாட்டார்கள் காணு எத்தமிழூனல் அதா ஆறாவதாக நோவினைகளை அவர்களுக்கு வருகிற சோதனைகளை அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் ஏழாவதாக ஹக்குக்காக பணிந்து நடப்பார்கள் சத்தியத்திற்காக பணிந்து நடப்பார்கள் மூக்கி நீனபில் ஜன்னா சொர்க்கத்தை உறுதியாக நம்பி வாழ்வார்கள் நசீகத்துகளை அவர்கள் ஒரு காலமும் விடமாட்டார்கள் அவர் அவர்களுடைய மூலதனம் அல் பக்கர் வறுமையாகத்தான் இருக்கும் யுதி மூலகளில் போது ஒழுவை நிரந்தரமாக செய்து கொண்டிருப்பார்கள் கடைசி கடைசியாக பெருமானா செல்லல்லா குடிவசலம் சொன்னார்கள் இவர்கள் போய்விட்டது லா எப்ரஹூன விமா உதிர் கிடைத்தது என்பதற்காக சந்தோஷப்பட மாட்டார்கள் லா யத்தம் மூன விமா பாத் தப்பிவிட்டது என்பதற்காக வருத்தப்பட மாட்டார்கள் இதெல்லாம் இவர்களுடைய அசலாக்குகள் அதே நேரத்தில் இவர்களுடைய கசாகிசுகள் என்ன என்றால் கண்கள் தூங்கும் இவர்களின் உள்ளம் என்றைக்கும் தூங்கவே தூங்காது இவர்களை ஈக்கள் கொசுக்கள் இதெல்லாம் அண்டாது இதை போன்று இவர்கள் எங்கே இறக்கிறார்களோ அந்த இடத்திலே அடக்கப்படுவார்கள் இது இவர்களுக்குரிய பண்பாடு இவர்களை மண் சாப்பிடக்கூடாது எந்த நபியையும் எந்த நபியினுடைய உடலையும் மண் சாப்பிடாது அதே நேரத்தில் எங்கு இறக்க இறந்திருக்கிறார்களோ அந்த இடத்திலே தொழுவதற்குரிய அதிகாரம் இவர்களுக்கு மட்டும்தான் உண்டு உலகத்தில் யாருக்கும் இல்லை நபிமார்களும் தொழுதிருக்கிறாங்க இறந்ததுக்கு பின்னாடி சரியான அதீஸ் உண்டு நபிமார்களுக்கு மட்டும் உண்டு வழிமார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் அதீஸ் நூட்களிலே இடம்பெறவில்லை நபிமார்கள் இருந்த இடத்திலே உள்ளே தொழுது கொண்டிருக்கிறார்கள் மூசா அலி தொழக்கூடியவர்களாக பார்த்திருக்கிறேன் என்று பெருமானார் சல்லா அலிவசலம் சொல்லுகிறார்கள் இந்த முறையிலே நபிமார்களை அல்லாஹுவின் மீது முகப்பத்து கொண்டு நாம் நடந்தால் அல்லாஹ் தன்னை பற்றிய ஞானத்தை நமக்கு வழங்குவான் நபிமார்கள் குறித்து என்ன புத்தகாக்கள் சொன்னார்களோ இந்த ரீதியிலே நபிமார்களை நம்பி ஈமான் கொண்டு அல்லாஹுடைய அருளையும் அம்பையும் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக வாகுரு தாவா அணி வந்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك رزق السلام تبارك ربنا وتعالى وتعلم بهذا الجلال والاكرام اللهم انا نسالك حبك وحب من يحبك وحب عمل يقربنا الى حبك ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله